திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்பாச்சிலாச்சிராமம் நாடு சோழநாடு காவிரி வடகரை திருச்சிற்றம்பலம் துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடச்செடை சூற்றே முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிட சூழ வாரிட மும்பலி தேர்வர் அணிவளர் கோலமேலாஞ்செய்து பாச்சி லாச்சிரமத்துரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே கலைப்புனை மானுரி தோலுடை யாடை கனல் சுடராலிவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடி கள்ளிவ ரெந்த அலைப்புனல் பூம்பொழில் சூழ்ந்தமர் பாச்சி லாச்சிராமதுரைகின்ற இலைப்புனை வேலரோ ஏழையை வாட இட செய்வதோ இவரீட வெஞ்சுடராடுபர் துஞ்சிருள் மாலை வேண்டுபர் பூண்பது வெண்ணூல் நஞ்சடை கண்டர் நெஞ்சிடமாக நண்ணுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூழ்த்தரு பாச்சி லாச்சி ராமதுரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடிபட சிந்தை செய்வதோ இவர் ஷீரே கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க கனல் தரு தூமதே கண்ணே புனைமலர் மாலை அணிந்தழகாய புனிதர் கொலாமிவர் என்ன வனமலி வன்பொழில் சூழ்தரு பா லாச்சி லாச்சி ராம துறைகின்ற மனமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மாந்தர்த்தம் பால்நரு நெய் மகிழ்ந்தடி வளர்ச்சடை மேற்புனல் வைத்து மோந்தை மூழா குழல் தாழமோர் வீணை முதிரவோர் வாய்மூறி படி ஆந்தை வீழி சிறு பூதத்தற்பாச்சி லாச்சிரமதுரைகின்ற சாந்தணி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே நீருமை பூசி நிறைச்சடை நெடுத்தாழ நெற்றி கண்ணாலுற்று நோக்கி ஆரது சூடி ஆடர பாட்டி ஐரர் கோபன ஆடை பாரரு மேனியர் பூதத்தர் பூதத்தற்பாய்ச்சீலாச்சிராமதுரை ஹின்ற ஏறது ஏரியர் ஏழையை பாட இடர் செய்வதோ இவரீட பொங்கில நாகமோ ரே கவடத்தோ ஆம்மை விண்ணூல் புனை கொன்றை கொங்கில மாலை புனைதழகாய குழகர் கொலாமிவ ரென்ன அங்கில மங்கையோர் பங்கினர் பாச்சி லாச்சிரமதுரைகின்ற சங்கொழி வண்ணரோ தாழ்குழல்வட சதிர் செய்வதோ இவர் சார்வே ஏபல தால் கருள் செய்த ராவணனை ஈடழித்து மூவரிலும் மூத லாய் நடுவாய மூர்த்தியை என்றி மொழியாள் யாவர்களும் பரவும் மெழிர்பாச்சி லாச்சிராமத்துரைகின்ற தேவர்கள் தேவரோம் சேகிழைவாட சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான் முகன் எய்திய தில்லை கீழது சேவடி தன்னை நீலது வண்ணனோ எய்தியதில்லை என இவர் நின்றது மல்லது மாமதி தோய்பொழிற்பாச்சி லாச்சிரம துரைகின்ற பாலது வண்ணரோ பைந்தொடி பாட பழி செய்வதோ இவர் பண்பே நானொடு கூடிய சாயினரேனும் நகுவரவரிரு போதும் உண்டோடு கூட்டிக உட்கு நகையார் உரை களவை கொள்ள வேண்ட ஆடோடு பெண்படி வாயினர் பாச்சி லாச்சிராம துறையின்ற புண்ணெடு மார்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் போர்பேம் அகமலி அன்புடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்துரைகின்ற புகைமலி மாலை புனைதழகாய புனிதர் கோலாமிவர் என்ன நகைமலி தன் பொழில் சூழ்த்தரு காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி கொண்டி பையேத்த சரகீலவினை தானே சாரகீலவினை சுவாமி மாற்றறி வரதர் அம்பாள் பால சௌந்தரி திருச்சிற்றம்பலம்